பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியற்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழல் போது இறஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவு அறியாது எந்தன் உள்ளம் அதே சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம் கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடும் மேல் குடிகேடு கண்டீர் மதுரையரு மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சல் கொண்டே பாரின்ப வெள்ளம் கொள பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பெய்கழலே சென்று பேணுமினே ஏ செரியும் புறவிக்கு நல்லவர் செல்லன்மின் நல் நாட்டு இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ள அறிவு உன் கதிர் வாழ் உரை கழித்து ஆனந்தமாக்கடவி எரியும் பிறப்பை எறிந்தார் புரள இரு காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான் முகழ்வானவர் நன்னறிய ஆழமுண்டா எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஈண்டிய மாயா இருள் தடைய பொருளும் விளங்க தோன்றிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன் வேண்டிய போதே விளக்கு இலை வாய்தல் விரும்பு மிந்தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசு இதுவே மாயவன பரிமேற்கொண்டு மற்ற அவர் கை கொழலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பதைகள் புகுந்தவருக்கு ஆய அரும்பரும் சீருடை தன்னருளே அருளும் சேயனடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே ஏ அழிவு இன்றி நின்றது ஓர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவுயில் கருணையைக் காட்டி தடிய வினயகத்தி பழமலம் பற்று அறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதே உலகும் தருவான் கொடையே சென்று முன்புமினே ஏ பிறவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பு ஒருக்கும் பரம்பாண்டியனார் புறவியின் மேல் வர குந்தி கொளப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேற்கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே ஏ கூற்றை வென்று ஆங்கு ஐவர் போக்களையும் வென்று இருந்து அழகால் விட்டிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீனவல்பால் ஏத்து வந்து ஆறுயிர் உண்ட திரல் ஒற்றைச் சேவகனே தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே ஏ கதர